திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் திரைலோக்கிய சுந்தரம் திருச்சிற்றம்பலம் நீரோங்கி கமல நீர் பொருந்தான் தன்மையன்றே ஆரோங்கி முகமலர்ந்தாங்கு அருவினையேந்திரம் மறந்தென்று மறந்தின்று ஊரோங்கும் பழி பாராது உன்பாலே விழுந்துழிந்தேன் சீரோங்கும் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுதருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை லோக்கிய சுந்தரனே அம்பளிங்கு பகலோன் பாலடை பற்றாய் இவள் மனதில் முன்பழிந்த காதலும் நின் முகத்தோன்ற விளங்கிற்றால் வம்பழிந்த கனியே என் மருந்தே நல்வளர் மூக்கண் செம்பளிங்கே பொழிற்கோடை லோக்கிய சுந்தரனே மங்கின்ற குழலால் தன் மனதரவும் வளைத்தாராது இங்கின்ற கோவணவன் இவன் செய்தது யார் செய்தார் மெய்கின்ற தமர்க்கெல்லாம் மெய்கின்றும் பண்பினுறு செய்யன்றி இளங்கோடை திரைலோக்கிய சுந்தரனே நீ வாராதுழிந்தாலும் நின்பாலே விழுந்தேழை கோபாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவாள் ஆவா என்றருள் புரியாய் அமரர் கணோ தொழுதேத்தும் தேவா தென் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே முழுவதும் நீ ஆயினும் இம்மொய் குழலாள் மெய் முழுதும் பழுதெனவே நினைந்தோராள் பயில்வதுவும் நின்னொரு நாமம் அழுவதும் நின் திறன் நினைந்தே வன்றோ பெரும் பேரு செழுமதில் சூழ் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே தஞ்சோதி எழுமேனே தபனிய பூஞ்சாய் காட்டாய் உஞ்சோதி எழில் காண்பான் ஒலிடவும் உரு காட்டாய் துஞ்சா கண் இவளுடைய துயர் தீரு மாறுரையாய் செஞ்சாலி வயற்கோடை லோக்கிய சுந்தரனே அரும்பேதை கருள் புரியாதொழிந்தாய் நின் அவிர்ச்சடை மேல் நிரம்பாத பிறை தூவும் நெருப்பொடு நின் கையிலியாள் நரம்பாலும் உயிரிந்தாய் நளிர் புரிசை குளிர்வன பாத்திரம்போது சொறி கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆராத பேரன்பின் அவருள்ளம் குடி கொண்டு வேறாக பலர் சூழ வீற்றிருத்தியது கொண்டு வீராடி இவள் உன்னை பொது நீப்பான் விரைந்தென்னம் தேராள் தென் தென்பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே சரிந்த தூகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த குழல் இளந்தெறிவை இருந்த பரி சொரு நாள் கண்டிரங்காயம் பெருமானே முறிந்த நடை மடந்த எர்த்தம் முழங்குலியோ வழங்குலியும் திருந்து விழ அணி கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆரணத்தேன் பருகியரும் தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தாலீரைந்தும் போற்றிசை பார்க்காந்தாரம் சீரணைத்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே திரைலோக்கிய சுந்தரனே சுவாமி சுந்தரேஸ்வரர் அம்பிகை அகிலாண்டேஸ்வரி திருச்சிற்றம்பலம்